மறந்தும் பிறங்கேடு சூழக்க சூழின் சிவபெருமான் இடவத்தை ரிஷபத்தை தான் தமிழ் விளக்கு பற்றி இடவம்னு சொல்லுவோம் ரிஷபம் ரி மொழி முதலி வரக்கூடாது இல்லையா அதனால இடபம் என்று சொல்லுவோம் காளை காளைன்னு சொன்னாலும் அதுதான் விடைன்னு சொன்னாலும் அதுதான் என்ன காளை காளை எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல பெயர் காளை விடை இடபம் ரிஷபம் பெற்றம் என்று ஒரு உண்டு பெற்றம் ஏறிய பெண்மாரி பெண்மாறி பெற்றம் தான் அதுதான் இன்னும் ஒரே எழுத்துல சே ஒரே எழுத்து சே சே உயர் பொடியினான்றன் தேவடி சேரலாம் ஆகவே அப்ப அந்த அந்த இடவத்தை அந்த விடையை எம்பெருமான் செலுத்துகிறார் என்றால் விடையாக இருப்பது எது என்றால் அறக்கடவுள் கடவுளே அவர் தான் இருக்கிறார் அதனாலதான் நம்ம நல்ல அறங்களை செய்ய வேண்டும் அவற்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் சொல்றோம் ஏன்னா அறநதியை நம்மை செலுத்துவோமே அவர் தான் நாம அறங்களை செய்யக்கூடிய ஒரு தகுதி நமக்கு கிடையாது ஏன்னா எந்த ஒரு செயலையும் நாம செய்ய முடியாது மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் இணைகள் செய்யப்படுகின்ற போது எல்லாவற்றுக்கும் ஒரே தானா என்று சொல்லும் பொழுது உடம்பால் பிறருக்கு செய்கிற தீவினை அவருக்கு நேரடியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது வாக்கால் பேசப்படுவதும் கூட நாவினால் சுட்ட விட ஆறாதுன்னு சொல்லியது கடுஞ்சொற்கள் பேசுகிறாரா ஆகவே அந்த தீவினைகள் பெரியவை மனத்தால் மட்டும் நினைத்து பின்னர் அது மாற்றிக்கொள்ளப்பட்டால் அப்போ அதுக்கு வந்து அதனுடைய துன்ப பயம் குறையும் மாற்றிக்கொள்ளப்பட்டார் அதைத்தான் நான் வந்து மற்றவர்களுக்கு கேள்வி நினைக்கிறோம் ஆக அப்படி நினைச்சதே அப்புறம் நான் மாற்றிக்கொண்டான் அதற்கு பயம் குறையும் மாற்றிக்கொள்ளாமல் மனத்தால் தீவினை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தா உடம்பாலையும் செஞ்சிருவேன்னு இருக்கும் மனத்தான் பிறகு கேடு நினைக்கிறேன் ஆனா நான் உடம்பால கேடு செய்யலை அப்படின்னா அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றேன் மனத்தினால் செய்யப்பட்ட வினைக்கு ஆகவே மனத்தினால் எப்போ அந்த பாதிப்பு குறையும்னா அந்த அந்த நினைப்பை இந்த தீய நினைப்பு என்று சொல்லி அதை அப்படியே கைவிட்டுட்டா இப்போ பாதிப்பு இல்லை மனத்தளவுலே அதை கைவிட்டுட்டா பாதிப்பு இல்லை என்று சொல்வார் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு தான் எனக்கும் வந்தது ஆசிரியரிடம் கேட்டேன் சித்தானந்த் ஆசிரியரிடம் கேட்டு கொண்டு வாழ்த்து மனமானது விரைவாக செயல்படக்கூடியது பல்வேறு எண்ணங்களை எழுப்பக்கூடியது அதுவே மனத்தினால் செய்கின்ற வினைகளை எல்லாம் கணக்கெடுத்தால் அப்ப எப்பதான் நம்ம வினைகளிலிருந்து வீழ்வது என்று சொல்லி கேட்கிறோம் சொன்னார்கள் மனத்தினால் நல்ல எண்ணங்களை எழுப்ப பழகிக்கொள்ள வேண்டும் தீய எண்ணங்கள் இருந்தால் உடனே அதை மாற்ற வேண்டும் இந்த எண்ணங்கள் கூடாது என்று மனமாற நினைக்க வேண்டும் அப்போ அந்த அரசாளர்கள் போய் செய்ய பயன்கள் தடுக்கப்படும் என்று ஆசை சொன்னார் மேலும் சொன்னார்கள் நம்ம மனத்தை வந்து இது கெட்ட எண்ணங்களை இருக்கக்கூடிய கருவி இதை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு அந்த நோக்கத்தோடய மட்டும் மனத்தை பார்க்க வேண்டாம் நல்ல சிந்தனைகளை சிந்திக்க சிந்திக்க அந்த மனத்தை பழக்கி பயிற்சிப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் தீய எண்ணங்கள் மிகவும் குறைந்துவிடும் நல்ல எண்ணங்கள் கலைந்து வரும் ஆகவே மனத்தை ஒரு அபாயமான கருவி என்று நினைக்க வேண்டாம் என்று ஆசிரியர் சொன்னார்கள் ஆசிரியர் இது என்ன தீ என்றது ஏற்பட்டுவிடும் அது பெரிய தீவினை ஆகிவிடும் என்று அப்படி பயப்பட வேண்டாம் நல்ல எண்ணங்களை நினைப்பதற்கு அந்த மனத்தை நன்கு பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் நாங்களே தீய எண்ணங்களை போன்றாத ஒரு நல்ல நிலை ஏற்படுவோம் அது மட்டுமல்ல பிறரால் பிறருக்கு உதவி செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் ஒத்து வரணும் உடல் உழைப்பை கொடுத்தோ பொருள் உதவி கொடுத்தோ கொண்டு செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் சூழல் எல்லாம் ஒத்து வரணும் ஆனால் மனத்தால் பிறருக்கு நல்லது நினைப்பதற்கு எல்லா சூழலும் உகந்தவை மனத்தால மனமாக நல்லா இருக்கணும் என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் பெறணும்னு எவ்வளவு நாளும் நினைக்கிறாங்க அதுக்கு அளவே இல்லையே ஆகவேதான் ஆசிரியர்கள் சொன்னார்கள் புண்ணியங்களை நிறைய செய்வதற்கு வாய்ப்பான கருவிமானம் அப்படி நினைச்சோம்னு எங்க மனசார அப்படி நினைச்சோம்னா உடம்ப வாக்காலையும் உடம்பாலையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவனே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்ப மனசார விரும்புகிறான் நல்ல செயல்களை தான் செய்யணும்னு இவனுக்கு அந்த நல்ல செயல்களை செய்வதற்குரிய இடம் பொருள் சூழல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால தான் அவை பிராட்டியார் அறம் செய்ய விரும்பு விரும்புதல் மனத்தின் தொழில் விரும்புதல் என்பது மனத்தின் தொழில் அல்லவா மனத்தால் விரும்பினாலே அந்த அறத்தை செய்யக்கூடிய நல்வாய்ப்பு நமக்கு கிடைத்து ஆகவே மனம் வந்து தீயவற்றை விரைவாக நினைக்கக்கூடிய ஒன்று என்று அப்படி நினைத்து அதை கண்டு அச்சப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அது மிகச்சிறந்த புண்ணியங்களை எல்லாம் செய்வதற்கு சிறந்த கருவி அப்ப இனியவை கூறன்னு சொல்லியிருக்காங்க வாக்கினால் நல்லவற்றை பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வாக்குக்கு நல்லவற்றை பேசக்கூடிய பயிற்சியை கொடுத்தால் அந்த வாக்குறை என்ன பண்ணிடும் மனத்தை வெளிப்படுத்திவிடும் நம்ம சுந்தரமு சுவாமிகள் அனுப்புவாய் பெறுகிற பாதவர்களே அற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அனுப்புவாயே மறத்தல் மனத்தினுடைய தொழில் மறக்கும் மனத்தினை மாற்றி திருவிழா சுற்றி பார்க்கலாம் அப்ப மனம் மறந்தா கூட நாட்டு நமச்சிவாயை சொல்லும் போது அப்ப அந்த மனம் வந்து மறந்த மனம் அதை திரும்ப பற்றி கொள்கிறது அப்ப அந்த மனத்தையே இந்த வாக்கு நெறிப்படுத்துது பாருங்க ஐம்பொறிகளுக்கும் கண்மேந்திரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் மனம் தான் தலைமையானதுன்னு சொல்லுவாங்க ஆனா தலைவருக்கே மறந்தாலும் இந்த கொண்டார் வந்து அதை நினைப்பூட்டுகின்றார் தலைமையான மனம் மறந்து அதன் வழி நிற்கின்ற வாக்கு அதை நினைவூட்டுகின்றது எவ்வளவு அருமை பாருங்க அப்போ அந்த வாக்கினால் நல்லவற்றை பேசி பேசி வள்ளுவர் பேராசன் சொன்னது போல அந்த இனியவற்றை பேசுதல் அது பொதுவான அறம் அப்பர் சுவாமிகள் சொன்னது போல பேசாத நாளெல்லாம் திரவான நாளே சொன்ன மாதிரி அந்த சிவபரம்பொருளின் புகழை பேசுதல் இல்லையா பாடுதல் அதன் மூலம் அந்த வாக்கிற்கு ஒரு நல்ல விஷயங்களை பேசி நமக்கு பயிற்சி கொடுப்போம் என்றால் அதன் மூலம் மனமும் தூய்மையாகும் என்பது பெரியோர்கள் நமக்கு உழைத்திருக்கின்ற உண்மை இதற்கு அற்புதமான ஒரு சான்று என்னவென்றால் திருத்தொண்ட தொகையிலே ஒவ்வொரு நாயன்மாராக அவருக்கு அடியேன் அடியாக்கும் அடியேன்னு பாணி வரும்போது மன்னிய சீர் மறைநாவன் என்ற ஓர் பூசல் வரிகளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே மூன்று நாயன்மார்களை சேர்த்து அடியேன்னு சொல்லியிருக்கிறார் மன்னிய சீர் மறைநாவன் என்ற ஊர் பூசல் என்று சொன்னது பூசலார் நாயனார் அவருடைய திருத்தலம் நின்று திரு நின்ற ஊர் அதனால நின்ற ஊர் பூசல்னார் வரிவடையாவது மாணின்னு சொன்னது மங்கைக்கரசி அம்மையாருக்கு நேசனுக்கும் அடியேன் சொன்னது நேசநாயனார் இதுல பூசனார் நாயனாரை எப்படி சொல்லியிருக்காரோ பார்க்கணும் அந்நியசியின் மறை நாவன் மறை நாவன் என்று சொல்லியிருக்கார் மறைகள் ஓதும் நாவினை உடையவன் அப்பெருமானை சொல்லும் போது உலவார படை ஏந்தியவன் சொல்றான் இப்போ எப்பவும் ஒரு உழவார உடைய திருக்கரத்தை வைத்துட்டு என்றுதான் அதுக்கு பொருள் இந்த மாதிரி மறைகளை ஓதுபவன் கூட சொல்லாம மறை நாவன் என்றே சொல்லிவிட்டால் எப்போதும் ஒரு நாக்கு சிவபெருமான் சிவபெருமானை குறித்த வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சிவபெருமான் சிவபெருமானை குறித்த வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டே பெரிய புராணத்தின் மூலம் நாம தெரிந்து கொள்வது என்னவென்றால் அவர் மனத்தினால் இவருமானுக்கு திருக்கோயில் கட்டியவர் அந்த திருக்கோயில் கட்டுதலையும் அதிலே பூசை செய்வதையும் இடைவிடாது மனத்தினால் செய்தவர் பூசலாரனாயினாருடைய நமக்கு அந்த அவருடைய மனத்தினால் அவர் செய்த தொண்டு நமக்கு நினைவு வரும் ஏன்னா பெரிய புராணத்தில் அதுதான் அங்கே விரித்து சொல்லப்பட்டுள்ளது அதுதான் அவர் செய்த பெருந்தொண்டு மனம் ஒரு விஷயத்தில் நிலை பெற்று இருப்பது என்பது ரொம்ப அரிதாயிற்றே மனத்தினால் கோயில் கட்டுதுங்கிறது நானும் மனசினால அப்படியே கோயில் கட்டுறவா நினைச்சிட்டேன் கட்டியாச்சியா அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லை உடம்பான ஒரு கோயில் கட்டினால் எப்படியும் அந்த ஒவ்வொரு கட்டுமானத்தையும் கவனித்து கவனித்து கட்டுவார்களோ அதை போல மனத்தினாலே சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து முழு கோயிலையும் கட்டினுங்க இந்த அருஞ்செயலை தாம் செய்கின்றார் ஆனால் அதை யாருக்கும் தெரிவிக்கவும் மாட்டார் அப்ப உலகத்துக்கு இதை தெரிவிக்க வேண்டும் உலகம் இதன் மூலமாக உய்ய வேண்டும் பாருங்கள் மனத்தினால் இப்படிப்பட்ட செயலையும் செய்யலாம் என்று உலகோர் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மன்னனின் கனவில் தோன்றி நீ அருமையான கோயில் கட்டியிருக்கப்பா அதுக்கு நீ கும்பாபிஷேக நாள் கொடுத்துருக்க அது நான் வந்து இன்னொரு நாள் வர நாளைக்கு நான் ஊசலாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் எப்படி கோயில் கட்டாருன்றதை நம்ம எனக்கு தெரிவிக்கல அப்போ இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க நாங்கள் போய் விசாரிக்கலாம் அப்படி ஒன்றும் கோயில் இல்லையேங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்கிறோம் அதன் மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்போ அவர் மனத்தினால் அதாவது திருக்கோயில் கட்டுவது என்பது அரிய செயல் கட்டிய கோயிலை தேடுதலே அரிய செயல் புதிதாக கோயில் கட்டுவது இன்னும் அரிய செயல் அதை மனத்தினால் எப்படி உடம்பினால் கட்டும்போது ஒவ்வொருத்தரையும் கவனித்து கவனித்து கட்டுவார்களோ அதுபோல மனத்தினால் கட்டுதல் என்பது யாருக்கும் செயற்கையே இல்லை ஒருத்தரான செய்ய அதை செய்தால் பூதகார் நாயினார் அப்ப மனத்தை கொண்டு யாரும் நினைக்க கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான செயலை மனத்தினாலே செய்திருக்கின்றாரே எவ்வளவானே வந்து அதை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு சிறப்பாக செய்திருக்கின்றாரே என்று நான் நினைப்பேன் அப்பா அவர் மனத்திற்கு எவர் மனம் எவ்வளவு செம்மையாக இருக்கிறது எவ்வளவு செம்மையான மனமாக இருந்தால் இந்த மாதிரி திருக்கோயில் கட்டுகின்ற பணியிலே அந்த மனத்தை ஈடுபடுத்த முடியும் அவர் மனம் இவ்வளவு செம்மையாக இருந்தது எப்படி நம்ம சிந்திப்போம் என்றால் திருத்தொண்ட தொகை விளைந்திருக்கிறது அவர் மறை நாவன் நாட்டுக்கு அந்த பயிற்சியை அவர் கொடுத்திருந்ததனால் அவர் மனம் அவ்வளவு செம்மையாகியது முதலமுக சுவாமிகள் அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் நமக்கு ஏற்கனவே நமச்சிவாய பதிகத்தில் மனசார மறந்தாலும் நாக்கு சொல்லும் சொல்லி நாட்டுக்கு பயிற்சி இருந்தால் மனத்தை நெறிப்படுத்தலாம் என்று நமச்சிவாய விதத்தில் சொன்ன அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில அந்த தம் வைத்து சொன்னவர்கள் பூசரா நாயனார் மீது வைத்து காட்டுகின்றார் ஆகையினாலே மனமானது நல்லவற்றை நினைக்க வேண்டும் அதுதான் அஸ்திவாரம் மனத்திலே நல்ல சிந்தனைகள் நல்வினை குறித்த சிந்தனைகள் வந்தால் வாழ்க்கையிலும் நல்வினைகள் தோன்றும் உடம்பாலும் நல்வினைகளையே செய்வோம் அதற்கு மனத்துக்கும் உடம்புக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாக்கு ரொம்ப பிரதானமானது இந்த வாக்கினால் நல்லவற்றை பேச வேண்டும் அதிலே சிவ சிவபெருமான் கொடுத்த செய்திகளை பேசினால் அது நன்மைகள் யாவற்றிலும் உயர்ந்த நன்மை ஏன்னா அந்த அப்படி பேசுவதற்கு அந்த வாக்கை தந்தவனே அவன் தான் முப்பத்தாறு தத்துவங்களை நாம படிச்சிருக்கிறோம் இப்ப நன்மையின் ஜீவனை நம்ம படிப்பது மிக உயர்ந்த நோக்கில படிக்கிறோம் நல்வினை செய்ய வேண்டுமென்றால் அந்த நல்வினையை செய்வதற்கு நாம யார் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது நாம் நல்வினை செய்கிறோம் நாம் செய்கிறோம் செய்யலாமா நல்வினை எதனால்தான் செய்யப்படுது இப்பதான் பார்க்கலாம் உடம்பாலும் வாக்காலும் மனத்தாலும் இந்த உடலையும் வாக்கையும் மனத்தையும் நமக்கு தந்தவன் யார் அவன் தரப்போய்தான் இன்னைக்கு நம்ம செய்ய முடிகிறது ஆகவே அவனை நன்றியோடு நினைத்து போற்றுவதை விட்டுவிட்டு நாம் செய்கிறோம்னு செய்தால் அந்த நல்வினைகள் அல்ல ஆகவே நல்வினை என்பதையும் தாண்டி சிவ நல்வினை என்ற நிலைக்கு நாம இது நம்முடைய சிந்தனை உயர்த்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே மக்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற அது ஒரு நீதி இலக்கிய சிந்தனைங்கிற மாதிரி நல்ல செய்வோம் நல்லது செய்வோம் போயிட்டே இருக்கும் நல்லதை தான் செய்யணும் ஆனா அந்த தகுதி நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அதை மறந்துடக்கூடாது இல்லையா ஆகவே அந்த நன்மையை மறவாமல் நாமல் நாம் இருக்கிறது அதைத்தான் விவரித்தாங்க உணர்ந்துக்கிறோம் உலகியல செய்தி மறவாமல் இருக்கணும் நம்மளை வாழ வச்சவங்க நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தவங்க நம்ம நினைக்கணும் போற்றணும் பெற்றோர்கள் நமக்கு உதவியெல்லாம் மதிக்கணும் செய்யணுன்ற எது முக்கியங்கிறோம் அது மாதிரி இந்த பிறவியை நமக்கு தந்தவன் சொல்வான் என்பதை நம்ம சித்தாந்தம் தான் நமக்கு தெளிவாக உணர்த்தி அதுவே இந்த பிறவி நான் எப்போதும் இந்த சிவருமானே நன்றியோடு நினைத்து போற்ற வேண்டும் சொல்லி நமக்கு நேரம் கழிவைக்கிறது நம்ம சித்தாந்தம் தான் ஆகவே சித்தாந்தம் ஒன்றுதான் செய்யக்கூடிய வினை உண்டு அந்த வினையை செய்கின்ற உயிர் உண்டு அந்த வினைக்குரிய பலன்கள் உண்டு அந்த பலன்களை ஊட்டுவதற்கு ஒரு தலைவன் உண்டு என்று சொல்லி இந்த நான்கு பொருள்களும் உண்மையாகவே உண்டு என்றும் சொல்லி சொல்லக்கூடிய இந்த சிறப்பான கருத்து சைவநெறியை தவிர மற்றவற்றில் இல்லை இதை உணர்ந்தால் நாம் உய்யலாம் இந்த சேகராக பெருமான் உமாவதி சோகனுக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஆகவே தான் நல்வினை தீவினைகளை செய்கின்றன நல்வினைக்கு பயனாக இன்பத்தை பெறுகின்றன தீவினைக்கு பயனாக துன்பத்தை தருகின்றன இந்த இந்த விஷயத்துல நாம மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நல்வினைக்கு பயனாக இன்பத்தை பெறலாம் என்ற போது நாம நாம் அறிந்து இந்த பிறவிலேயே பல நல்வினைகள் பல செய்திருக்கலாம் ஆனால் அந்த நல்வினைகளை நம்ம செய்திருக்க முடியும் செஞ்சதுனால நமக்கு எந்த பயனும் வராமலும் இருக்கலாம் பல காரணங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனா அதனால நம்ம வாழ்க்கை ஒண்ணும் பெருசா மேம்படாம முன்னாடி இருந்த மாதிரியே இது கொண்டு இருக்கலாம் என்னையா இப்ப என்ன மாதிரி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது ஒரு சளிப்பு வந்துடக்கூடாது நல்வினை செய்தால் இன்பம் கிடைக்கக்கூடாது நானே இவளுக்கு எவ்வளவோ நக்கணிகள் செஞ்சுட்டேன் எல்லாம் தேதி போட்டு கொடுத்துட்டு கொடுத்துருக்கேன் ஆனா எனக்கு இன்னும் வந்து எந்த மேம்பாடும் வாழ்க்கையில் கிடைக்கல ஆனால் அதெல்லாம் நன்மை செய்யாமல் பல பேர் வாழ்க்கையில எங்கேயோ வந்து நாம் பண்ணிருக்கோம் இன்று இந்த மாதிரியான சலிப்புகள் நமக்கு தோன்றி வருவார் நல்வினை செய்தால் உடனடியாக நமக்கு இன்பம் கிடைக்காமல் இருக்கலாம் விழித்து பயன் இன்பம்னு சொல்லியிருக்காங்க செய்வனி உண்டு அது பயணம் உண்டு சொல்லியிருக்காங்க செய்வனி உண்டு பயணம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க நான் நண்பனை செஞ்சிருக்கேன் அதுக்கு பயனாக எனக்கு இன்பம் எதுவும் என்ன வந்து சேரலையா ஒரு முன்னேற்றம் எதுவும் உனக்கு குறிப்பிடத்தக்க அளவு வரலையே அப்படிங்கும் போது என்னவென்றால் நாம நமக்கு இது முதல் பிறவி அல்ல முதல் பிறவினா நம்ம செய்ய செய்ய உடனே பணம் கட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா வேற வழிகள் எதுவும் இல்லை இதை வரையிலும் நாம விதிக்கிறவர்கள் தான் அப்படின்னா உடனே பயன் பயன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சும்மாதான் வெளிக்கொண்டே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா உண்மை விளக்கம்லாம் படிச்சு உலகத்தை பற்றி தத்துவத்தை பற்றி மாயை பற்றி எல்லாம் படிச்சுட்டு நம்ம இப்போ கேட்கிறோம் இந்த அடிப்படையே இல்லாம வினைனா அதை பத்தி எல்லாரும் பேசலாம் என்னென்னாலும் பேசலாம்னு பெரிதாக பேசுகின்றார் என்ன நல்லது செஞ்சவனா கஷ்டப்படுறான் கெட்ட செஞ்சவன் செஞ்சவன் நல்லா இருக்கிறான் இதுக்கப்புறம் நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் அவர்களை சொல்லுவார் ரொம்ப ஈஸியா பெறுறாங்க இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு ஒத்து பார்க்க வேண்டிய விஷயம் தெரிந்து கொள்வதற்கு எத்தனை செய்திகள் இருக்கின்றன உங்க அடிப்படையே நாம இதை பற்றி பேச முடியுமா நமக்கு இது முதல் பிறவி அல்ல முதல் பிறவியா இருந்ததுன்னா இதுக்கு முன்பு நமக்கு எந்த வினைகளும் முன்னிலைகள் எதுவும் நிலையும் இல்லை அப்படி இந்த பிறவியில நாம செய்யற நல்வினைக்கு உடனே பயன் கிடைக்கும் தீவிரிக்கு உடனே பயன் கிடைக்கும் நாம எத்தனையோ எடுத்து ஒவ்வொரு உதவியிலும் எத்தனையோ வினைகள் செய்திருக்கின்றோம் இந்த பிறவியில நாம் அனுபவி அனுபவிப்பதற்கென்று சில வினைகள் தான் சுவாமி தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார் சில வினை பலன்களை கொடுக்கிறார் ஆகவே சில குறிப்பிட்ட முன்வினைகளுக்கு உண்டான பலன் வந்திருக்கிறது இந்த பிறகு நல்லது செஞ்சுமா இந்த நன்மைக்கான பயனும் கண்டிப்பா உண்டு என்ன சைவசமயம் என்ன சொல்றது வினையும் உண்டு வினைக்கு பயனும் உண்டு சொல்லுது ஆனா என்ன அப்படின்னு சொன்னால் இப்ப நம்ம செய்யற நன்மைகளுக்கு பயன் கிடைக்காம சாதாரண சாதாரணமாவே நம்ம வாழ்க்கை இருக்கு அல்லது ஏதோ கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு முன்னை வினைக்கான பயனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது ஏன்னா நல்வினைக்கு பயன் உண்டு தீமைக்கு பயன் உண்டு என்று சொல்ல தெய்வ சித்தாந்தம் காலத்துவம் என்று ஒன்றை சொல்கிறது எந்த ஒரு வினையின் பயனும் அதற்கு உரிய காலத்தில் தான் வந்து சேரும் என்று தெளிவுதான் சொல்றது அதை கவனியம் அறிவினிக்கு பயனுண்டு தீவினிக்கு பயனுண்டு என்று மட்டுமா சொல்கின்றது நம்ம சைவ சித்தாந்தம் என்று சொல்கின்றது நல்வினையின் பயனாக இருந்தாலும் சரி இல்லையா நல்வினையின் பயனாகிய இன்பமாக இருந்தாலும் சரி தீவினையின் பயனாகிய அதற்குரிய காலத்தில் தான் வந்து சேரும் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாடன்றி எடுத்த கருமங்கள் ஆகா உருவத்தில் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தானன்றி படா என்னன்னா நாம செஞ்ச இந்த நல்வினைகள் நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் பயன்பெறுவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை ஆனா சைவசனம் சொல்றது வினை பயம் கண்டிப்பா உண்டு சொல்லியிருக்கு அதை தெரிஞ்சு நம்ம உயலான்னு சொன்னா உயிவான்னு உள்ள சொன்னாரா தெரிஞ்சுட்டா நம்ம உயிவோம் என்ன நான் சலிப்பு கொள்ள மாட்டோம் நான் நல்லா செஞ்சேன் ஒண்ணு நல்லா நடக்கிறேன் எதுக்கு திரும்ப திரும்ப நல்லா செஞ்சுக்கிட்டு போப்பா ஒண்ணு வர்றேன் இருக்கிறத விட கஷ்டமா தான் போயிட்டு செய்ய செய்ய அப்படின்னு சொல்லி நான் நல்லா செய்ய நிறுத்தி கொள்றோம் ஆனா வினை உண்டு வினைக்கான பயன் உண்டு என்று சைவம் சொல்கிறது தெரிஞ்சா நம்ம சலிப்பு இல்லாமல் சலிப்படையாமல் என்ன செய்வோம் நன்மை செய்வோம் அது பயன் கிடைக்கலையே அது நம்ம தெளிவா இருக்கிறோம் எந்த ஒரு முயற்சிக்கும் எந்த ஒரு நன்மைக்கும் உரிய பயன் அதற்குரிய காலத்தில் தான் வரும் என்று செய்திருக்கான்னு சொல்கிறது காலத்தில் கண்டிப்பா வருமா இல்லையா அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க வேண்டியவங்க மாதிரி உட்காந்துருக்காதீங்க இன்னைக்கு எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் நாளைக்கு முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படிமோ அதே மாதிரி ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சதே இதை மாதிரி நாளைக்கு சொல்லிடக்கூடாது ஏன்னா செகுதாசன் சொல்லுதே நாம உட்கார கேட்கிறோம் எத்தனையோ நல்வினைகள் செஞ்சேன் இந்த எல்லாம் எனக்கு இன்னும் பயன் கிடைக்கல அப்படின்னா செகுதாசன் வருத்தப்படுத்த வருத்தப்பட வேண்டாம் நல்வினை உண்டு என்பது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அதுக்கு பயனும் உண்டு செஞ்சவன் நீதான் செஞ்சவன் நீ செய்தவன் என்பது உண்மையானால் அந்த நன்மையும் உண்மை அதுக்கான பயனும் உண்மை ஆனால் அதற்கு ஒரு காலம் வகுக்கப்பட்டு கொடுக்கப்படும் உன் நன்மினை பயனை அனுபவிக்கும் காலம் வரும்போது கண்டிப்பா உனக்கு இந்த நன்மைக்கான இன்பம் வந்து சேரும் அப்ப அந்த காலத்துல கண்டிப்பா வந்துள்ள அப்படிமோ அதற்காகத்தான் நிஜதே என்ற தத்துவம் அமைக்கப்பட்டுள்ளது நிச்சயித்தல் படிச்சோம் இல்லையா இந்த வினை செய்த ஆன்மா அந்த வினைக்கான பயனை தவறாமல் அனுபவிக்க வேண்டும் அந்த வினைக்கான பயன் மற்றொரு ஆன்மாவுக்கு போய்விடக்கூடாது எந்த ஆன்மா அந்த வினையை செய்ததோ அந்த ஆன்மாவே அந்த வினைக்கான பயனை அனுபவிக்க வேண்டும் அதுதான் நியதி தத்துவத்தின் வேலை அப்படின்னு உண்மை விளக்க வகுப்புல படிச்சுட்டோம் இது நம்ம ஏற்கனவே படிச்சது இந்த வாழ்வியை நம்ம பொருத்தி பார்க்கிறோம் இதை புரிந்து கொண்டோம் என்றால் வினை உண்டு வெளிக்கான பயம் உண்டு பெரிய புராணம் படிச்சா நமக்கு இந்த அளவுதான் தெரியும் இப்ப இந்த உண்மை உலகத்தையும் நினைச்சு பார்க்கும்போது வினை உண்டு வினைக்கான பயம் உண்டு அதற்குரிய காலத்தில் அந்த பயன் உண்டு அந்த காலத்தில் கட்டாயம் உண்டு ஏன்னா நேரில் எழுதுவோம் அதை நிச்சயித்து நிறுத்தியும் அந்த பயம் நமக்கே வரும்படி நிறுத்திடும் அப்ப நமக்கு தெளிவு வந்திருப்பாங்க நம்ம சமைக்காம செய்யலாம் இப்ப பயம் வரவே நினைக்க வேண்டாம் அதுக்குரிய காலத்தில் கண்டிப்பா வரும் அதுக்கு இப்ப பயம் வராம இருக்கிறதே அதுக்கு சாட்சி நாம செய்யற நல்வினைகளுக்கு எதிர்காலத்துல பயம் வருவதற்கு சாட்சியா இருப்பது தெரியுமா இப்ப பயம் வராம இருப்பதே சாட்சி எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்க இப்ப வரலைன்னா அப்ப கட்டாயம் எதிர்காலத்துல வரும் எதிர்காலத்துல வரும் நீங்க சொல்றது சரிதான் இப்ப வராம இருக்கிறதுதான் காரணம்னு சொல்றீங்களா எதிர்பார்க்க சம்பந்தம் அப்படின்னா முன்னால் நாம செய்த ஒரு தீவினை இல்லையா அதற்குரிய பலனை அனுபவிக்கும் காலமாக இந்த காலம் இருக்குது அந்த தீவினை நம்ம நல்வினையின் பயனை நம்ம பெற விடாம அந்த தீவினை வந்து தடுத்துட்டு இருக்கு ஏன்னா அந்த தீவினையின் பயனை அனுபவிக்கும் காலமாக இருக்குது அப்போ செய்யப்பட்ட தீவினை அதன் பயனை அனுபவிக்கும் காலம் வரும்போது அதுல இருந்து தப்பிக்க விடாம ஆண்டுகள் அது காலத்துக்கு இது சைவ சித்தாந்த நோக்கி பார்த்தா நமக்கு அவ்வளவு தெரியும் எதை பார்த்து நம்ம சளிப்படையோமோ அதையே நம்ம சாட்சியா வச்சுக்கிறோம் தெளிவா நமக்கு தெரியுது கண்டிப்பா பின்னாடி வரும் எப்படி முன்னை தீவினை செய்வானும் செய்கையும் சேர்வையும் சேர்ப்பானும் இருக்கிறார் உமாவதி சிவம் சேர்ப்பான்னு இருக்கிறனால விரைவான பாட்டு சேர்ப்பவன் பாடல் என்பதுதான் பொருத்தம் சொல்றோம் கொடுப்பானும் ஒரு பாடம் இருக்கு பொருள் ரெண்டு போனதான் ரெண்டு ரெண்டுக்கும் பொருள் ஒண்ணுதான் ஆனா திருவுருப்பை நோக்கி சேர்ப்பவனும்னு சீக்கிரமையா சொல்றான் அதனால அதனால அழைத்து பற்றி அடைய சொல்றேன் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பான் சேர்ப்பான் மெய்வகையால் நான்காகவும் விதித்த பொருள் என்று இந்த ஒன்றை உணர்வதன் மூலம் நல்வினைக்கு இன்பம் நமக்கு கிடைக்கல என்ற தலைப்பு நான் செய்த முயற்சிக்கு எனக்கு வெற்றி கிடைக்கலை என்ற ஏமாற்றம் விரட்சி கோபம் போன்ற எதிர்ப்பும் இடமில்லாமல் தெளிவான ஒரு வாழ்க்கையை நாம் அடுத்த முயற்சியை செய்வோம் அடுத்த நல்லதை செய்வோம் என்று சொல்லி உன்னை தீவினை நம்மை தடுப்பதையே ஒரு நல்ல சான்றாக எடுத்துக்கொண்டு தீவினை எப்படி நமக்கு இப்ப சோதனை தருதோ அது மாதிரி நாம் இப்ப நல்வினையை செய்ய செய்ய இந்த நல்வினையெல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் என்ற தெளிவு வினைக்கொள்கையை உணர்ந்தாதான் கிடைக்கும் அல்லது தெளிவே கிடைக்காது இன்னைக்கு மக்களுக்கு வந்து மனநல பயிற்சி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தெளிவு தர வேண்டும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னா எல்லாரும் சொல்றாங்க வினை பற்றிய தெளிவு கிடைச்சால்தான் அவர்களுக்கு எல்லாருக்கும் தெளிவு எடுக்க முடியாது அது வரைக்கும் எத்தனை மனநல பயிற்சி கொடுத்தாலும் அது முழுமையான பயணம் தராது நாம இங்க இருக்கிற பயிற்சி தான் ஒரு உயர்ந்த பயிற்சி வினை பற்றிய தெளிவு இப்ப என்ன பாருங்க இந்த கஷ்டத்தை வச்சு நமக்கு நாளைக்கு நன்மை கிடைக்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம் பாருங்க இது எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பெரிய நமக்கு காட்டுற நெறி திருவள்ளுவர் போய் காட்டுற நெறி இந்த தீவினை போ நன்மையினையும் வழங்காம பயனை கொடுக்கும் அப்படிங்கிற அதே மாதிரிதான் தீமைகள் செஞ்சுட்டு நல்லா இருக்கிறாங்களே நினைச்சு நாம வந்து மனசு கஷ்டப்பட வேண்டியதில்லை ஏதோ ஒரு முன்னை நன்மையை பயனை அனுபவிக்கும் காலமாக இருப்பதனால் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தீவினை வந்து நன்மையை தருதல் என்பது அது ஒரு காலத்திலும் இல்லை அதான் நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் என்று சொல்லி புறநானூர் தெளிவாக சொல்லி நல்வினைக்கு பயன் இன்பம் தான் தீவினைக்கு பயன் துன்பம் தான் அதுல மாற்றமே கிடையாது நான் பல ஜீவனைகள் செய்யறேன் ஆனா நல்லா இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு முன்னை நல்வினை பயனை அனுபவிப்பதற்குரிய காலமாக இந்த காலம் இருப்பதனால் எனக்கு எல்லாம் சாதகமா இருக்கு அப்ப எப்படி அந்த முன்னை நல்வினை பயன் எனக்கு வலுவாமல் இருப்போம் நான் தீமை செய்யற இந்த காலத்துல கூட இல்லையா என்ன வந்து அதை காப்பாத்தி நல்லபடியா வச்சிருக்கிறதோ அது மாதிரிதான் நான் இப்ப செய்த தீமைகள் முன்னாடி எனக்கு அவற்றின் பயன்களை வலுவாமல் தரும் அது ஒரு தத்துவத்தை உணர்ந்துருக்காளே நமக்கு வர்ற கஷ்டத்தாலே நம்ம சோர்வடையாம இருப்போம் தீமை செய்து தீமை செய்யறவங்களுக்கு வர நன்மையை கண்டும் நாம வந்து தளராம இருக்கோம் என்ன செய்வானும் உண்டு செய்வினையும் உண்டு அதற்கு பயனும் உண்டு ஆனால் அந்த பயன் அதற்குரிய காலத்தில் உண்டு அந்த காலத்தில் கண்டிப்பா உண்டு ஏன்னா அது நியதி நீதி தத்துவம் நீதி தத்துவம் மூலம் அதை சேர்ப்பவன் இருக்கின்றான் அந்த செயல் பயன்கள் நீங்க காலத்தை சொல்ல வச்சுக்கோங்க வினைக்குரிய பயன் உண்டுன்னா அதற்குரிய காலத்தை உண்டு செய்வானாகிய உயிர் உண்டு உயிரால் செய்யப்படுகின்ற வினை உண்டு அந்த வினைக்கு பலன் உண்டு அந்த பலன் அந்த உரிய காலத்தில் உண்டுங்கிறதை சேர்த்துக்கோம் உண்மை விளக்கம் மூலமா நம்ம அதை தெரிஞ்சு அதை ஆட் பண்ணிக்கிறோம் அதை உள்ளடக்கி இருக்கு தெளிவான பாட்டு தெளிவான பாட்டு இல்லைன்னா அதை உள்ளடக்கி இருக்குது உண்மை விளக்க நமக்கு அதை எடுத்து சொன்னது ஆகவே வினைக்க பயன் உண்டுங்கும் போது அதுக்குரிய காலத்தில் உண்டு வினைக்க பயனும் உண்டுன்னு சொல்லுவோம் என்ன சொல்றாரு அந்த பயனை சேர்ப்பவனும் உண்டுங்கிறார் சேர்ப்பவன் இறைவன் தான் வினை பயனை நமக்கு சேர்ப்பவன் இறைவன் எது மூலமா சேர்க்கிறான் அதுதான் நியதி நியதி தத்துவம் மூலமா சேர்க்கிறான் இந்த ஆன்மா இந்த வினையை செய்தது ஆகவே இந்த வினைக்கான பலன் வேற ஆன்மாவுக்கு போகக்கூடாது இந்த அம்மாவுக்கு தான் வேணும் அப்படின்னு நியதி தத்துவம் மூலமா நிச்சயம் பண்ணி சேர்க்கிறோம் அப்ப சேர்ப்பவன் என்ற இடத்துல நியதி தத்துவம் மூலம் சேர்க்கின்ற இறைவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும் சேர்பயம் உண்டுங்கிற இடத்துல சேர்பயம் அதுக்குரிய காலத்தே உண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க சேர்ப்பவன் உண்டுங்கிற இடத்துல நியதி தத்துவம் மூலம் சேர்க்கின்ற இறைவன் உண்டு உண்மை உண்மை நம்ம தத்துவங்களை பற்றி படித்த கல்வி நமக்கு எப்படி வாழ்க்கைக்கு எவ்வளவு எப்படி கை கொடுக்குது பாருங்க இல்லையா ஏன்னா இருவெளிங்கிறது நமக்கு வாழ்க்கை விஷயம் அதுக்கு ஒரு தெளிவை தந்து எப்படி கை கொடுத்து உதவுது பாருங்க அதான் சிலர் நினைக்கலாம் தத்துவ கல்வின்னு சொல்லி இவ்வளவு பிரயாசம் பண்ணி முப்பத்தி ஆறு தத்துவங்களை நம்ம படிக்க வேண்டியிருக்கு உறுப்புகள் வேறு தத்துவங்கள் வேறுன்னு உண்மை விளக்கத்தில் படித்தோம் கண் என்ற உறுப்புல கண் என்ற தத்துவம் அன்னைக்கு இந்திரியம் தான் பார்க்குது இப்படிதான் படித்தோம் மருத்துவத்துறையே உறுப்புகளை பற்றி அவர்கள் படிக்கிறார்கள் மனித உடலின் வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் படிப்பதனால எவ்வளவு பயன் உடம்புக்கு ஒரு நோய் வரும்போது அந்த மருத்துவ அறிவு தான் அந்த நோயை குணமாக்குவதை நமக்கு உதவுகின்றது ஆகவே உணவு உணவு உறுப்புகளை பற்றி படிக்கின்ற மருத்துவம் எவ்வளவு பயன் பற்றி படித்து நமக்கு என்ன பயன் இருக்கிறது இதை ஒரு செயல் மூலமாக நம்ம முயன்று முயன்று படிக்கிறோமே வேற எல்லா வேலையும் வந்து உட்கார்ந்து படிக்கிறோமே என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் தவறு இல்லை ஆனா இப்போ இருவினை கோட்பாட்டை வச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்வியலுக்கு அந்த கால தத்துவமும் நீதி தத்துவமும் எப்படிப்பட்ட தெளிவு தெரிகின்றது பாருங்க சும்மா நல்லது நடக்கிறா எனக்கு அழகலாமோ நல்லது நடக்குது கால தத்துவத்தை பற்றி அறியாதவர்கள் காலநிலை தத்துவங்களை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கோம் நாம உயிர் நமக்கு அஞ்சு சட்டை மாதிரி பொருந்திருக்கு அஞ்சு தத்துவங்கள் அந்த அஞ்சு சட்டையில காலமும் இருக்கு நியதியும் இருக்கு இந்த காலத்துல இந்த வெளிப்படனை நுகரணும் அப்படிங்கிற நியதி இருக்கிறதுனால அந்த காலத்துல அந்த வெளிப்படையை நம்ம நுகர முடியும் எத்தனையோ நம்ம அவையெல்லாம் அதுக்குரிய காலத்துல வரும் அப்படி இப்போ இப்போ வர்ற அனுபவத்தை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ முன்னணிதான் நமக்கு வடுவாம படம் கொடுக்குது அதே மாதிரி இப்ப செய்யறவனையும் நமக்கு பின்னாடி படம் தரும் இப்ப நான் அதுக்கு என்ன தெளிவு வரும் எப்போ இந்த தெளிவு வரும் நாம உயிர் என்பதை புரிந்து கொண்டதான் தெளிவு வரும் நாம உடம்புன்னு கருத்துல வாழ்றோம் பாருங்க பொதுமக்கள் அந்த கருத்தோடு தான் வாழ்ந்துட்டாரு நாம இன்னும் உயிர்னு நம்மள நேரடியா அறியல புத்தி நிலையில சிவத்தை அறியும் போதுதான் அப்பதான் நம்மள உயிர்னு அறிவோம் பட்டினத்தார் சொல்லிட்டார் நான் சொல்றேன் ஒரு கருத்து கூட சில சமயம் நான் வந்து மேற்கோள் காட்டி சொல்லலாம் சொன்னவே மேற்கோள் இல்லாம நான் பாட்டு சொல்லிட்டு போட ஆனால் நான் மேற்கோள் இல்லாம சொன்னாலும் அது திருமுறை சாத்திரங்களே உள்ள கருத்துதான் இதை போன்ற ஞான செய்திகளை என்பதற்கு எந்த விதத்திலும் நான் உரியவன் அல்ல எல்லாரும் ஏன்னா பாருங்க நம்ம ஞானிகளே நம்ம உண்ணாதற்கெல்லாம் உணாகாட்டி நெய்கண்டாரே நல்லாகவும் ஓதும் நாடு என்று ஓதும் என்றே இவை ஆகமும்னு ஆகமத்தை மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி சொல்றாரு அடிக்கொடுக்கிறவன் நான் சொல்றேன்னா இது பகீரத்தான் சொன்னது முத்தியில சிவத்தை அறியும் போதுதான் நம்மை உயிர்னு அறிவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க என்ன பகீரத்தான் சொல்லியிருக்கிறார் திருவிடைமல்லூர் மேல ஒரு மும்மணி கோவை படிக்கிறார் திருவிடைமல்லூர் மும்மணி கோவை பதினோராம் திருமுறையில் அது உள்ளது சிந்திப்பதற்கு ரொம்ப அருமையான ஒரு இலக்கியம் அது திருவிடைமல்லூர் மும்மணி கோவை திருநாவுக்குறையில செவ்வாய்க்கிழமை தோறும் அது சிந்திக்கப்படுகிறது பதினோராம் தேதி நாற்பது இலக்கியங்கள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் ஒரு சமயம் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே அங்கு உள்ள ஐயாரப்பள்ளி கோயிலுக்கு செல்லுங்கள் மாயூரநாதர் கோயில் இருக்கிறது அதை வணங்கிவிட்டு அதுக்கு பின்புறம் தான் உள்ளது ஐயாரப்பள்ளி கோயில் நம்ம திருவாரூர் ஆலயத்துக்கு சுத்தமான கோயில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே பதினோராம் திருமணி சிந்தனை நடைபெற்றிருக்கு திங்கட்கிழமை போன என்ன எந்த காலத்துக்கு மையாவதற்கு போனாலும் உங்களுக்கு சைவ விருந்து உண்டு திங்கட்கிழமை போனீர்கள் என்றால் சைவ சமயம் தொடர்பான ஐயங்களை எல்லாம் எழுப்பி அது போய் நடத்துகின்ற பேராசிரியரை எழுப்புவார் ஐயங்களை எல்லாம் எழுப்பி அவருக்கு விடையும் தருவார் ஐயன் தெரிதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பதினோராவது முறை புதன்கிழமை மாயனா சுவாமி கோயில் சன்னதிக்கு போனீங்கன்னா அங்கு அந்த சன்னதி தவிரே திருவாசக சிந்தனை வெள்ளிக்கிழமை என்றால் அதே இடத்துல திருவாசக சிந்தனை நடைபெற அதே அதே இடத்துல திருமந்திர சிந்தனை எல்லாம் மாலை வேலைகள் ஞாயிற்றுக்கிழமை சிந்தனை என்றால் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பகலில் செஞ்சீங்கன்னா குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆதின சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பு திருமணி நேர்முக பயிற்சி நடக்கும் அதிலும் கலந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை என்றால் பெரிய புராண இப்படி தொடர்ந்து என்ன ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி ஒரு நாள் அதுவே இந்த பதினோராம் திருமுறையிலே திருவிடை மருதூர் மும்முனை கோவைன்னு உள்ளது அதுக்காக சொல்ல அதுல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி கொண்டிருக்காரு திருவள்ளுவர் முன்னாடி கோவில காணிக்கருமானே யாரெல்லாம் உன்னை அறியவில்லையோ அவர்களெல்லாம் உன்னை அறியாதவர்கள் மட்டுமல்ல தம்மையும் அறியாதவர்கள் அப்ப என்ன தெரியுது சிவபெருமானை அறியும் போதுதான் அந்த முக்தி நிலையில் தான் நம்மையும் நாம் அறிவோம் அதுவரை நாம் உடம்பு என்றுதான் நினைத்து வருகிறோம் இப்பெல்லாம் நம்ம உயிர் அப்படிங்கிற உண்மை நமக்கு எப்போ அனுபவத்துல தெரியும் இப்ப நமக்கு கருத்தளவில் தெரிகின்றது நம்ம சாஸ்திரங்களை படித்து அதுக்கு நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் நாம ஆன்மாதான்னு எப்போ நம்ம அனுபவத்தில் தெரியும்னா சுவாமியை தரிசிக்கும் போதுதான் சுவாமி தன்னையும் காட்டி உயிராகிய நம்மையும் காட்டுவார் அது எதிர்மறையில சொன்னார் உன்னை காணாதவர்களா தன்னையும் காணாதவர்கள் என்ன சிலர் வந்து ஆன்ம ஞானம் பெற வேண்டும் அதுதான் முக்கியம் இருக்கு திருக்கோயில் வழிபாடு செய்யாமல் இருந்தார்கள் என்றால் இந்த பட்டினத்தாருடைய உண்மை போவே பார்க்கணும் ஆன்ம உடனே நீ எப்போ ஆன்மான உணர்வேன் எப்போ நீ மகாலிங்க பெருமானம் உணர்வையோ அப்பதான் உன்ன ஆன்மான உணர்வு அப்படின்னு தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்போ நாம அதை கருத்தளவில் உணர வேண்டும் அப்பதான் வினை கொள்கையை பற்றி தெளிவு வரும் நாம உடம்புன்னு நினைச்சா என்னையான நல்வினிக்கு ஒரு காலம் கூட ஒரு காலம் தவிர்த்து அதுல சுவாமி படனை கொடுப்பாருங்கிறாங்க எனக்கே இவ்வளவு வயசு ஆயிட்டுது நான் என்ன எவ்வளவு காலம் இருக்க போறேன் என்ன படம் அனுபவிச்சேன் அப்படின்னு நான் பேசுவேன் நான் இந்த உடம்பு இல்லை ஒரு வயசு ஒரு காலகட்டம் வந்தா இறப்பு வரும் அப்ப இந்த உடம்பு தான் நீங்குது உயிராகிய நாம பத்திரமா இருக்கிறோம் நம்ம செய்யறவங்களும் பத்திரமா இருக்கின்றன ஆகவே அதற்கு ஒரு பிறவி எப்படி இந்த பிறவியை வாங்கி கொடுத்தாரோ அத மாதிரி ஒரு சிறந்த பிறவியை கொடுத்து அந்த பிறவியில கண்டிப்பா அதற்கான பலனை தருவான் இந்த உறுதியும் நம்பிக்கை நமக்கு எப்போ வரும் நாம உயிர் என்று நினைத்தால்தான் நமக்கு வரும் நாம உயிர் என்ற நம்பிக்கை நாம ஆன்மாங்கிற நம்பிக்கை இருந்தால்தான் எப்பானது எப்பான எவ்வளவு காலம் ஆனாலும் தெரியுதாங்க கண்டிப்பாக நான் செய்த நன்மைக்கு எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற ஊக்கத்தோட புண்ணியங்களே செய்வோம் பாவங்களே அப்பதான் பெறுவோம் அதுக்கு ஆன்ம ஞானம் அவசியம் அதுதான் நான் நமக்கு செய்து அம்மாவாகி இந்த இயல்பை சொல்ல வேண்டும் அப்பா நீ இது கண்ணுன்னு தெரிஞ்சுக்கிற இது காதுன்னு தெரிஞ்சுக்கிற இது மூக்குன்னு தெரிஞ்சுக்கிற இது கையை இது காலுன்னு தத்துவங்களெல்லாம் அறியல தத்துவங்களை இந்த தத்துவங்களே அறியுமா சுவைகளை அந்த சுவைகளே அறியுமா இது இனிப்பு இது புளிப்பு அது காப்புன்னு வேற ஒருவன் அறிந்து சொல்றான் அந்த மாதிரி இது கண்ணு இது மூக்கு கையை காலுன்னு ஒவ்வொரு தத்துவமும் அறிகின்ற நீ அந்த தத்துவங்களின் வேறான அறிவு பொருள் இந்த தத்துவங்கள்லாம் ஜடப்பொருள் நீ அறிவு போரும் சித்த போரும் சொல்லி இந்த ஆன்மா நம்ம ஆன்மாங்கிறத தெளிவுபடுத்தினார் அப்ப நம்ம ஆன்மா அதான் இந்த பிறவி இல்லாட்டா நமக்கு இன்னொரு பிறவி அவ்வளவுதான் மரணத்தினால நம்ம அழிய போவதில்லை யாருக்கும் அழிவு கிடையாது என்ன நமக்கும் இறந்தவர்களுக்கும் நம்ம கூட தொடர்பு விட்டு போகுது அந்த அளவுக்கு தான் அது வருத்தமா ஒழிய மற்றபடி எந்த ஆன்மாவுக்கும் அழிவு என்பது கிடையாது பதியினை போல் பதிக்கு எப்படி கிடையாதோ அது மாதிரி இதனை போல் உருவாக்குமானார் நானே நிச்சயமாக செய்த நன்மைகள் வாழ இந்த நன்மைகளை சிவபுண்ணியங்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்றால் அது கைலாய பெருவாழ்வை தரும் சிவலோக பெருவாழ்வை கொடுத்தார் ஆகையினாலே சைவ சித்தாந்தம் சொல்கின்ற வாழ்வியல் என்னவென்றால் இருவினைகளை வைத்துத்தான் வாழ்வியலே சொல்கின்றது வாழ்க்கை என்று சொன்னால் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும் ஏன்னா அந்த ஆணவ மறைப்பு நமக்கு இருப்பதனால சில சமயம் அந்த மறைப்பு மேலோங்க இருக்கும் போது நமக்கு என்ன பண்ணிடுது நம்ம ஜீவனை செய்ய முற்படுவது ஆனா எப்போதும் நம்ம வந்து நீதி நூல்களை பற்றிய சிந்தனை பெரியவர்களுடைய தொடர்பு இருந்தா நமக்கு நன்மைகள் தான் நிறைய செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும் எப்படியோ இருமணிகளை செய்கின்றோம் அவற்றின் பலன்களாகிய இன்ப துன்பங்களை நுகர்கின்றோம் பொதுவா சில ஆன்மாக்கள் நன்மைகளை செய்யலாம் தீவினைகளை தவிர்க்கலாம் சிறான்மாக்கள் கலந்து செய்யலாம் சிறான்மாக்கள் ஜீவனை விதியை செய்யலாம் எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவாக பொதுவாக சொல்கின்றார்கள் ஆன்மாக்களாக இருக்கப்பட்டவை நல்வினை ஜீவனை செய்கின்றன அவற்றுடைய இன்ப துன்ப பலன்களை அனுபவிக்கின்றன மேற்கொண்டு புதிய வினைகளை எப்படி செய்கின்றன அது முக்கியமான விஷயம் ஏன் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு பணம் பலன் அனுபவிக்கிறேன்னா இந்த பிறவியை நான் செய்யக்கூடிய புதிய வினைகள் எவை அந்த பலன்களை அனுபவிப்பதற்கு அதை அந்த அனுபவிக்கின்ற அந்த செயல்முறையிலே நாம் விருப்பு வெறுப்பு கொள்கின்றோம் அல்லவா விருப்பு வெறுப்பு கொள்கின்றோம் ஏன்னா ஆணவமரம் செய்கின்ற போத்திருப்பதனால்தான் நமக்கு விருப்பு ஆணவமரம் சில அனுபவத்து மேல நமக்கு விருப்பத்தை கொடுக்குது சில அனுபவத்து மேல வெறுப்பை கொடுக்குது அனுபவம்னாலே வினைக்கீடா வருவது தான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்ற மனப்பான்மையை ஆணவமரம் நமக்கு தராது அது தெளிவான மனப்பான்மை அல்லவா ஆனவங்களெல்லாம் தெளிவுக்கு வழிகாட்டாத இல்லையா இன்பம் வரும்போது மட்டும் அதுல விருப்பம் துன்பம் வரும்போது மட்டும் வரும்போதெல்லாம் அதனால மேல வெறுப்போம் இல்லையா கொடுக்கிறது அந்த மாணவ மனத்தினுடைய அந்த செய்கையினால் விபரீத உணர்வினால் அதை சார்ந்ததுனால அந்த விபரீத உணர்வு நமக்கு ஏற்படுது அந்த விபரீத உணர்வினால் நமக்கு வினைப்படங்களை அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன அந்த விருப்ப வெறுப்புக்கு ஏற்ப ஏதாவது செயல்களை செய்கின்றோம் அந்த விருப்ப வெறுப்பும் அதை சார்ந்து செய்கின்ற செயல்களும் தான் மேல்வினை இந்த பிறகு நாம புதிதாக செய்கின்ற வினைகள் என்று உமாபதி சிவம் அவர்கள் சொல்கின்றார் உமாபதி சிவாச்சாரியா தம்முடைய சிவபிரகாசம் என்று சாஸ்திரத்தை சொல்கின்றார் சிவபிரகாசம் நூறு பாடல்கள் சிவஞான போதம்னா பன்னிரண்டு சூத்திரங்கள் எண்பத்தி ரெண்டு வெண்பாக்கள் மேற்கோள் எதுனா இருக்கு சரியான நூல் தான் அதற்கு இணையாக தெளிவான நூல் தெளிவான நூல் வேறு இல்லை மிக தெளிவான நூல் சிவஞான சித்தியார்னா மிக மிக விரிந்த நூல் அது வார வாரம் வார வகுப்பு தங்கள் பகுதியில் ஏற்படுத்தி கற்கணும் மிக விரிவாகவும் இல்லாமல் மிகவும் சுருக்கமாக செறிவாகவும் இல்லாமல் நடுத்தரமா நூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூலாக இருப்பது எது என்றால் சிவபிரகாசம் விளக்க ஐம்பத்தி மூன்று பாடல்களை கொண்ட நூல் அது அதனும் நான் சுருக்கமாகவும் அதே சமயத்தில் எளிமையாகவும் இருக்குது நிறைய செய்திகள் உள்ளன தொடக்க நிலையில படிப்பதற்கும் அது ஏற்றது இப்ப நாம தொடக்க நிலைக்கும் கொஞ்சம் மேற்பட்ட நிலையில தான் படித்தோம் உண்மை உலகத்தில் தொடக்க நிலையில சுருக்கமாகவும் படிக்கலாம் ஆனா உண்மை விளக்கத்தை விட இன்னும் நமக்கு அதிக செய்திகளை தரக்கூடியது சிவபிரகாசம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்கின்றன சித்தியார் கூட ரொம்ப விரிவாகவும் இல்லை ஒரு நடுத்தரமான நூல் சிவபிரகாசம் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா நாம மேற்கொண்டு செய்கிற வினைகள் எவை அப்படிங்கிறார் போன பிறவியில் செய்த வினைகளுக்கு நாம் இப்போ பழங்களை அனுபவிக்கிறோம் முற்பிறவிகளில் செய்த வினைகளுக்கு பழங்களை அனுபவிக்கிறோம்னா இப்பிறவியில் நாம மேற்கொண்டு செய்யக்கூடிய வினைகள் என்ன மேலைக்கு வருவினை மேலைக்கு வருவினைங்கிறார் மேற்கொண்டு நாம செய்கிற வினை அடுத்த பிறவிக்கு வந்து நம்மை தரக்கூடிய பயன்களை எல்லாம் தரக்கூடிய வினை என்ன புதிய வினைகள் எவை நான் மேலைக்கு வலிவினை ஏதெனில் ஏது என்று கேட்பாயானால் அங்கன் அங்கன் அந்த இடத்தில் விருப்பு வெறுப்பு என அறி அந்த இடத்தில் எந்த இடத்தில் அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற இடத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது நாம் கொள்கின்ற விருப்பு வெறுப்பு அந்த விருப்பு வெறுப்பு சார்ந்த செயல்கள் இவைதான் என்ன இந்த பிறவியில் நாம் செய்கின்ற புதிய வினைகள் நாம் வினை செய்யும் போது இன்ப அனுபவம் துன்ப அனுபவம் என்ற அந்த அனுபவம் வரும்போது நாம வினை செய்யும் அந்த அனுபவத்தை எதிர்நோக்கி செல்லும் போதும் செய்கின்றோம் அந்த அனுபவத்தை பெறும்போதும் செய்கின்றோம் விருப்பத்தோடு இன்பத்தை எதிர்நோக்குகின்றோம் இன்பம் வரும்போதும் அதை பெருக்கிறதுக்கு நாம் விருப்பம் கொள்கின்றோம் வெறுப்போடு துன்பத்தை எதிர்நோக்கின்றோம் அது வரும்போதும் மென்மேலும் வெறுப்பு கொள்கின்றோம் அதனால் ஏதாவது செயல்களை செய்து விடுகின்றோம் ஏதாவது பேசி விடுகின்றோம் ஆகவே அந்த இன்ப துன்ப அனுபவங்களின் போது நாம கொள்கின்ற விருப்பு வெறுப்புகள் நாம மேற்கொள்கின்ற விருப்பு வெறுப்புகள் தான் இந்த பிறவியில் நாம செய்யக்கூடிய புதிய விதிகள் இந்த பிறவியில் நாம செய்யக்கூடிய இந்த வினைகள் இருக்க இந்த விருப்பு வெறுப்பு சார்ந்த வினைகள் இருக்கு பாருங்க இந்த வினைகளுக்கு தான் என்ன பேரு ஆகாமியம் என்று பெயர் ஆகாமியம் ஆகாமியம் சொல்றாங்க அதிலே காமியம்னு இருக்கு விருப்பம்னு இருக்கு அந்த விருப்ப விருப்போடு நாம இந்த பிறவியில செய்யக்கூடிய வினைகள் இருக்கு பாருங்க அவைதான் என்ன வினைகள் ஆகாமியம் ஆகாமிய கர்மம் இன்னும் கர்மத்தை பற்றி புரிய புரிய நம்ம கொஞ்சம் கூட சரிப்பே இல்லாமல் நல்வினைகளை செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த பிறவில் நாம செய்யக்கூடிய நல்வினை தீவினை தான் ஆகாமியம் இந்த ஆகாமியம் என்ன ஆகுது என்ன ஆகுது என்றால் ஒரு ஆன்மா செய்யக்கூடிய நல்வினையாகிய ஆகாமியமா இருக்கட்டும் அல்லது தீவினையாகிய ஆகாமியமா இருக்கட்டும் செய்து முடிக்கப்பட்டவுடன் என்ன ஆகின்றது என்றால் அந்த வினைகள் அழிகின்றன அழிகின்றன இல்லாம போகல அந்த நிலை பெற்று அந்த ஆன்மாவுக்கு உள்ள சூக்கம் உடலிலே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கூட உடலும் உள்ளது சூக்கம் உடலும் உள்ளது அல்லவா சூக்கம் தான் அந்த கரணம் இருக்கு அந்த கரணங்களில் ஒன்றாகிய புத்தி புத்தி தத்துவத்தில் அந்த நல்வினையாகட்டும் அல்லது தீவினையாகட்டும் அது ஆற்றல் ரூபமாக பதிகின்றது சக்தி ரூபமாக ஆற்றல் வடிவில் பதிகின்றது ஒரு வினை செஞ்சுட்டா அது அப்படி போயிட்டது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் நான் செய்த வினை என்னுடைய புத்தி தத்துவத்தில் சக்தி உருவமாய் பதிகின்றது இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எப்படி ஒரு நம்பிக்கை தெரிவி வருது பாருங்க நான் செஞ்ச முயற்சி வீணா போட்டியா அப்படின்னு ஆனா அந்த நல்ல முயற்சியாகிய அந்த நல்வினை அந்த ஆகாமியம் என் புத்தி தத்துவம் தான் இருக்கு அது தெரியாம வீணா போட்டி வீணா போட்டிங்க உரங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வீணா போச்சு வீணா போனா வீணா போச்சு எங்கேயும் போகல அது புதிய தத்துவத்திலே சக்தி ரூபமாக இருக்கின்றது அப்ப நான் செய்யற நல்வினை அது செய்து முடிக்கப்பட்ட பிறகு அந்த நல்வினை சக்தி ரூபமாக என் புத்தி தத்துவம் இருப்பாங்க அப்படி புத்தி தத்துவத்துல அதை பதிந்து இருக்கும் போது அந்த நல்வினைக்கு புண்ணியம் என்று பெயர் புத்தி தத்துவத்தில் பதிந்து இருக்கின்ற அன்பினை புண்ணியமாகும் பதிந்திருக்கின்ற நிலையில் ஒருவர் பேசுகின்றார் அல்லது பாடுகின்றார் அதை வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்றாங்க ரெக்கார்ட் பண்றாங்க ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடறாங்க அப்ப அதுல அந்த கருவியில என்ன இருக்கு அந்த பேச்சோ அல்லது பாட்டோ பதிவாகி இருக்கு அது பதிவாகி இருக்கின்ற நிலை போலத்தான் ஓர் ஆன்மா செய்கின்ற நல்வினை அந்த ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்திலே பதிவாகி இருக்கிறது ஆற்றல் வடிவில் பதிவாகி இருக்கிறது அந்த பதிவாகி இருக்கிற நிலையில தான் என்ன வேறு புண்ணியம் செய்யப்படும் போது நல்வினை பேர் நல்வினை அதுக்கு வடமொழியில் என்ன பேர் நல்வினைக்கு இதம் என்று பெயர் இதம் அத தமிழ் வழக்கப்பட்டு இதம் வாங்க இதம் இதம் தான் நல்வினை அதே மாதிரி ஒரு ஆன்மா செய்யக்கூடிய தீவினையும் என்ன ஆகும் செய்து முடிக்கப்பட்ட பிறகு நான் யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டேயா அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த தீவினை என்னாச்சு என்னுடைய புத்தி தத்துவத்தில் சக்தி ரூபமாக பதிந்திருக்கு கல்வினை பதியிட்டோம் நல்லா பதியட்டும் புத்தி தத்துவம்னா எனக்கு தெரிஞ்சா புத்தி தத்துவம் நல்லா விழிச்சு வச்சிருவேன் விடைகள் நிறைய பதிவு இவனைகள்லாம் அதை ஏன் பதிவுனா ரெண்டுமே பதிவுகிறேன் என்ன செய்வது தீவினையும் பதிவு அந்த புதிதத்துல பதிந்திருக்கும் போது அந்த நல்வினையின் பதிவு புண்ணியம் எனப்படும் தீவினையின் பதிவு பாவனம் இந்த பதிவு எங்க இருக்குது புதிதத்துல இருக்குது இல்லையா அதனாலதான் பெரியவர்கள் இதெல்லாம் உணர்ந்த பெரியவர்கள் சொல்றாங்க தினமே குழந்தை பருவத்திலிருந்தே கேட்டு வரோம் அவன் நல்லது செஞ்சானா புண்ணியத்தை சம்பாதிக்கிறான் ஏமா அந்த வார்த்தை வரும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் தீவிர செஞ்சானா பாவத்தை சம்பாதிக்கிறான் இன்னைக்கு ஒன்றும் நடக்காம இருக்கலாம் ஆனா இதெல்லாம் சம்பாத்தியம் பின்னாடி பலன் தரும் அப்படிங்கிற அர்த்தத்தை உணர்ந்து சொல்றாங்க அப்ப என்ன நல்வினை செய்யறான பார்த்து இவன் புண்ணியத்தை சம்பாதிச்சானா அப்படின்னு மற்றவர்கிட்ட குறிப்பிட்டு சொல்றாங்களேன்னா இந்த நவீன புத்தி தத்துவத்தில் பதிவாகும் புண்ணியம் என்ற முறையில் அது பதிவாகும் புத்திர பதிவாக்கும் போது புண்ணியம் இருக்கு அது அந்த புண்ணியம் தான் அது வெளிப்படக்கூடிய காலம் வரும்போது வெளிப்படும் அது வெளிப்படும் போது இன்பம் என்று பெயர் வரும் செய்யும் போது நல்வினை பெயர் அது செய்து முடிய பிறகு புத்தி தத்துவம் பதிவாகுது பதிவாகும் போது புண்ணியம் என்று பெயர் உரிய காலம் வரும்போது அந்த புண்ணியம் என்ன செய்யுது வெளிப்படுது வெளிப்படுது அந்த புண்ணியம் வெளிப்படும் போது அப்புறம் இன்பம் என்று பெயர் வடமொழியில சுகம் அதே மாதிரி தீவினை எடுத்துக்கொண்டால் அது செய்யப்படும் போது தீவினைன்னு பெயர் செய்து முடிக்கப்பட்ட பிறகு நல்வினை எப்படி புத்தகத்துல பதிவாகிறதோ அது போல செய்து முடிக்கப்பட்ட பிறகு தீவிர பதிவாகும் அந்த புத்தி தத்துவத்தை இருக்கின்ற தீவினையின் பதிவுக்கு பாவம் கிடையாது அதனாலதான் தீவினை செய்வோட பார்த்து பெரியவர்கள் பாவத்தை மாறிக்கலாம் அப்ப அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த புத்தி தத்துவத்தில் அது பாவங்கிற பதிவாகும் அது பலன் கொடுக்கும் காலம் வரும்போது பலனாக அப்போது அதற்கு துன்பம் என்று பெயர் வடமொழியில துன்பம் என்று ஆகவே இப்போ நாம வினைகளின் மூவகை நிலைகளை பார்த்துருக்கோம் இதுதான் முதல் நிலை என்னன்னா செய்யப்படுகின்ற நிலை நல்வினையோ தீவினையோ அது செய்யும் போது நல்வினை தீவினை செய்யப்பட்ட பதிவாகுது அது புண்ணியம் பாவம் உரிய காலம் வரும்போது எத்தனையோ புண்ணியங்கள் புத்தியில பதிவாயிருக்கு எத்தனையோ பாவங்களும் பதிவாயிருக்கு ஒவ்வொரு புண்ணியத்துக்கும் உரிய காலம் வரும்போது அந்த புண்ணியம் வெளிப்படுது எந்த புண்ணியம் வெளிப்பட்டு வளர்ந்தொழி வானனை பண்ணி ஆதரித்து ஏற்றியும் வாழவும் வழிவகுத்திருக்கிறது கேட்காதீங்க என்ன புண்ணியம் செய்தீங்கன்னு கேட்குங்க அத மாதிரி ஒவ்வொரு புண்ணியமும் வெளிப்பட்டு பயந்ததுக்கு காலம் இருக்கு பாவம் வெளிப்பட்டு விரைந்ததுக்கு காலம் இருக்கு அந்த வெளிப்பட்டு பயந்திருக்க காலத்துல புண்ணியத்தின் பயன் இன்பம் என்றும் பாவத்தின் பயன் துன்பம் என்றும் நம்ம சர்க்காரியவாதம்னு ஒண்ணு படிச்சோம் பாருங்க அது மாயை கூட பத்தி படிச்சிருக்கா அதை பத்தியும் இன்பத்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல இதுவும் சர்க்காரியவாதம் இதுவும் சர்க்காரியவாதம் தான் சுவிநாத சுவாமி எடுக்கிறார் உடைய உள்ளதுதான் தோன்றும் இல்லாதது தோன்றாது ஒரு இன்பம் தோன்றணும்னா அந்த இன்பத்தை விளைவிக்கக்கூடிய புண்ணியம் இருக்க வேண்டும் ஏன்னா புண்ணியத்தில் இருந்துதான் இன்பம் தோன்றும் மண்பானை வேணும்னா மண் இருக்கணும் இல்லையா பிளாஸ்டிக் கூட வேணும்னா பிளாஸ்டிக் இருக்கணும் சேர்வன் சேவன் இருக்கும் இருக்கு மூலப்பொருள் இருக்கணும் அதுபோல் இன்பம் என்றிருக்கால் புண்ணியம் இருக்க வேண்டும் துன்பம் வரணும்னா பாவம் இருக்கணும் இல்லாதது தோன்றாது இங்க இருக்க வைக்கிறார் புண்ணியத்திலும் தான் இன்பம் தோன்றும் பாவத்திலும் இருந்தால் துன்பம் தோன்றும் சர்க்காரியவாதம் எப்படி தெளிவுபடுத்துறாங்க பாருங்க ஏன்னா நான் சர்க்காரியவாதம்னா அந்த மாயையில உலகம் சுப்பமா இருக்கு சூப்பமா இருக்கு உலகம் காலத்துல தூரமா போன்றது அது அந்த அந்த இடத்துல தான் வாதம் பேசுறாங்க நான் நினைச்சிருந்தேன் இந்த இடத்துல சரியா சொல்லி சித்தியா சித்தியார் உடைய ஏப்பா எவ்வளவு தெளிவு தர்றாங்க பாருங்க இதெல்லாம் மறக்காம அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும் நம்ம அன்றாட பிரார்த்தனை வைக்கணும் ஆகவே இல்லாதது போன்றாது புண்ணியம் இல்லாமல் இன்பம் வராது இல்லாமல் வரும்போது நமக்கு ஒரு அடக்கம் வந்து பாருங்க இன்னாரால்தான் வந்தது அதான் அவ்வளவு கேட்கும் அது பண்ணாங்க அவ்வளவு பண்ணாமல் தான் நினைக்கிறேன் அதனால இப்ப புறநானூரை இணைந்து யாரும் யாவரும் கேள்வி பாடலாம் பெரும்பாலும் நாம அந்த ஒரு அடிக்கு அப்புறம் எதுவும் சொல்வதில்லை யாரும் கூட யாவரும் கேள்வி ஆகலாம் பாட்டு முடிஞ்சுன்னு சொல்றோம் ஆயிருக்கும் அது இன்னும் பல அடிகள் இருக்கின்றன இல்லையா அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாதீங்க ஏழப்பட்ட பாடி ஏற்கனவே பார்த்தாச்சு இங்க விடாது அடுத்த அடியை மட்டும் சொல்றேன் யாரும் ஊரே ஞாபகம் கேள்வி நன்றும் பிறதவாரம் தீதம் நன்றும் பிறதவாரம் அப்ப யாரத வரும் அப்படின்னா நம்ம புத்தி தத்துவத்தில் இருக்கிற அந்த புண்ணியமும் அந்த பாவமும் தரத்தான் தீதம் நன்றும் வரும் பாவம் தருவதன் மூலமாக நம்ம புத்தி தத்துவத்தில் உள்ள பாவத்தால் தான் தீர்வு வரும் நம்ம புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணியத்தால் தான் இன்பம் வரும் நன்று நன்று சொல்வது இன்பம் சொன்னது துன்பம் தீதும் நன்றும் <laughs> அதுக்காக என் பாக்கெட்ல இருந்த பஸ் போயிட்டான் நானும் பின்னாலே <laughs> ஓடிட்டான் இந்த தீது அவன் தவிர எனக்கு வரவில்லை தீதும் நன்றும் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பேசாம இருந்துடலாமா அதை மீட் பண்ண